திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி பிரம்மபுரம் திருச்சக்கரமாற்று திருச்சிற்றம்பலம் விளங்கிய சீர்பீரமனோர் வேணுபுரம் போகலி வெங்கோரோ மேல் சோலை வழங்க வரும் தோணி பூரம் போந்தராய் சீரபூரம் வண்பூரவமண் மேல் கலங்க மீலூர் ஷண்பை கமல் காழிவயம் கொச்சை கழுமலமென்றின்ன இளங்குமரன் தன்னை பேற்றி பேற்றிமயவர்த்தம் பகையேறி வீத்திரைவனூரே திருவள்ளரும் கழுமல்லமே கொச்சை தேவேந்திரனோர் அயனோர் தெய்வ தருவளரும் பொழில் பூரபம் சிலம்பனோர் காழி தகு சண்பையொன்ப உருவளர் வெங்கூரு புகலி ஓங்கு தராய் தோணி பூரம் உயர்ந்த தேவர் வெறுவ கடல் விடம துண்டனி கொள்கண்டத்தோன் விரும்பு மூரே வாய்ந்த புகழ் மறை வளரோ தோணி பூரம் பூந்தராய் சில்லம்பன் வாழூர் எய்ந்த புறவந்திகளோ சண்பை எழிற்காழியிரை கொச்சையம் பொன் வேந்த மதிர்கழுமல்லம் விண்ணோர் பணிய மிகையனோர் அமரர் கோனோர் ஆய்ந்த கல்லையார் புகழி வெங்கூருவ தரநாளும் அமருமூரே மாமலையாள் கணவன் மகிழ் வெங்குருமா புகழி தராய் தோணி புறம்பான் சேமமதில் பூடை தீகழும் கழுமலமே கொச்சை தேவேந்திரனூர் சீர் பூமகனூர் போலி உடைய புறவம் வீரர் சிலம்பனோர் காழி சண்பை பமருவு கலையேட்டேட்டு உணர்ந்தவற்றின் பையன் நுகர்வோர் பரவுமூரே தரை தேவர் பண்ணி செண்பை தமிழ் காழி வயங்கோச்சை தயங்கு பூமேல் சேரும் கழுமல்லமையுணர்ந்தயனோர் விண்ணவர் தங்கோனோர் வென்றி திரைச்சேரும் போனர் புகழே வெங்கோரு செல்வம் பெருக தோணி பூரஞ்சீர் உரை சேர் பூந்தராய் சில்லம்பனூர் புறவம் உலகத்தில் உயர்ந்த ஊரே புண்டரிகார்வயல் சோழ் புறவமிக சிரபுரம் பூங்காழி செண்பை என் திசையோர் இறைஞ்சிய வெங்குரு புகலி பூந்தராய் தோணி புரஷீ வண்டமரும் பொழில் மல்க கழுமலம் நற்கோச்சை வானவர் தங்கோனூர் அண்டையனூரிவை என்பர் அருங்கூற்றையோதை துகந்த அப்பனூரே வண்மை வளர் வரத்தையனூர் வானவர் தங்கோனூர் வண்பூகலியிஞ்சி வெண்மதி சேர்வெங்குருமே கோரிரைஞ்சு ஷண்பை வியன் காழி கோச்சை கண்மகிழும் கழுமலங்கற்றோர் புகழும் தோணிபுரம் புகுந்தராய்ஷீ பண்மலியும் சீரம் புறம் பார் புகழ் பரபும் பால் வண்டன் பயிலுமூரே மோடி பூரங்காக்குமோர் போரவஞ்சேர் சில்லம்பனோர் காழி மூதோர் நிடியலு ஷண்பை கழுமலோ கோச்சை வேணு புறங் கமல நீடு கூடியவனூர் வளர் வெங்கொரு புகலி தராய் தோணி பூரங்கூட போர் தேடியுழல உணர்பயில் திரிபூரங்கள் சேற்றமலை சிலையனூரே இறக்கமுடையவனோர் தோணி புறம் பூந்தராய் சிலம்பன் தன்னூர் நீரக்கவரு புனர் புறவம் நிறைத்தவத்தையனூர் ஷீர்தேவர் கோனூர் வரக்கரவா புகலி வெங்குருமா காஷிலாஷண்பை காழி கோச்சை அரக்கன் வீரல் அழித்தருளி கழ்மலந்தனர் வேதமராத ஊரே மேலோதும் கழுமலமை தவம் வளரும் கோச்சையிந்திரனோர் மேமை நூலோதுமயந்தனூர் நுண்ணறிவார் கூறு புகலி தராய் தூநீர் மேல் செலோடு தோணி புறம் திகழ் புறவம் சில்லம்பனோர் செரு செய்தன்று மாலோடும் மயனறியான் வன்காழி ஷண்பை மன்னோர் வாழ்த்துமூரே ஆக்கமர் சீரூர் ஷண்பை காழியமர் கோச்சை கழுமலமன் பானூர் ஓக்கமுடை தோணி புறம் போந்தராய் சீரபுரமண் புறவ நண்பார் பூக்கமல தோன்மகிழோர் புறந்தரனோர் புகலி வெங்குருவோமென்பர் சாக்கியரோட மண் கையர் தமறிய வகை நின்றான் தங்குமூரே அக்கரஞ்சேர்தருமனோர் புகழி தராய் தோணி புறம் அணி நீர் பொய்கை புக்கரஞ்சேர் புறவஞ்சீர் சிலம்பனோர் புகழ் காழி ஷண்பை தொல்லூர் மிக்கரஞ்சீர்கழுமலமே கொச்சை வயம் வேணு போரம் நயனோர் மேலி சக்கரஞ்சீர் தமிழ் வீரகன் தான் சொன்ன தமிழ் தரிப்போர் தவம் செய்தோரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயக்கி திருச்சிற்றம்பலம்